ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்மகம் ஸ்கந்த புராணத்திலிருந்து வைசாக மகாத்மியத்தை பார்த்துன்னு வரும் அதிலே முக்கியமான ஒரு தர்மத்தை நமக்கு காண்பிக்கிறார் வியாசாச்சாரியால் இது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தர்மம் ஒரு சரித்திரத்தை காண்பித்து அந்த சரித்திரம் மூலமாக நாம் செய்ய வேண்டியதான ஒரு தர்மத்தை காண்பிக்கிறார் தர்மவர்ணர் என்பவருக்கு அவர்களுடைய பித்திருக்கள் அவருக்கு நல்ல புத்தியை சொல்லி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதான காரியத்தை நீ செய்யணும் நிறையா குழந்தைகளை பெற்றுக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது காரணம் அதில் ஒரு குழந்தையாவது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணுவான் வேதத்தை படிப்பான் வேதத்தில் சொன்ன கர்மாக்களை பண்ணுவான் அப்படிங்கிறதுனாலே தான் நிறையா குழந்தைகளை பெற்றுக்கிறா அது மாதிரி எங்கள் வம்சத்தில் நீ ஒருவன்தான் புத்திரஸ்தானத்தில் இருக்கே நீ எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு பித்திருக்கள் எடுத்து சொல்லி அஸ்மானுத்திஷ்ய வை ஸ்நானம் ஸ்ராத்தம் தானம் கரிஷதி எத்தே கோபிச்ச வைசாகே மகேவா கார்த்திகேபிச்சா பித்திருக்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான காரியங்களில் முன்ன பின்ன வந்து பிதற்களுக்கு சத்கதி கிடைக்கலன்னா அதற்கு முக்கியமாக ஒரு தர்மம் சொல்லப்படுறது அதற்கு காலம் இந்த வைசாக மாதமோ அல்லது கார்த்திக மாதமோ தான் காலம் இப்போது வைசாக மாதம் நடந்துட்டுருக்கு ஆகையினாலே எங்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான ஸ்நானம் தானம் ஸ்ராத்தத்தை நீ கட்டாயம் செய்யணும் தேன नरकादुद्धृतिश्चनः एको वा विष्णुभक्तः स्यात् एको वा हरिवासरी एको वा शृणुयाद्विष्णोः कथां पापविनाशनीं तस्यातीतं कुलशतं भावि चापि कुलं शतम् अपि पापकृतं क्वापि நரகம் நெய்வ பஷ்யதி இந்த வைசாக மாதமோ அல்லது கார்த்திகை மாதமோ காத்திருந்து நம்முடைய வம்சத்தில் உள்ள பித்தர்களுக்குன்னு செய்ய வேண்டியதான ஒரு காரியம் இருக்குது அதை செய்யணும் முக்கியமாக யாருக்கு புத்திர சந்ததி என்கிறது இல்லையோ அவர்கள் இந்த தர்மத்தை கட்டாயம் செய்யணும் காத்திருந்து செய்யணும் ஒரு பையன் பண்ணினாலும் போரும் அந்த தலைமுறையே நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுறது கிமன்னேர் பகுபி தாஜ தாஜதர்ம விவர்ஜிதைஹி ஏ ஜாத்தா நார்ச்சய நார்ச்சயந்தியத்தாக விஷ்ணும் நாராயணம் குலே நாபுத்திரஸ்ய ஹி லோகோஸ்தி சர்வமேதஜனா புத்திரன் அப்படிங்கிறவன் யாருக்கு இல்லையோ அவனுக்கு நரகம்தான் கிடைக்கிறது ஏன்னா பும்னாம நரகாத்து திராஜதே இது புத்திரஹா அப்படின்னு பும் அப்படின்னு ஒரு நரகம் அந்த நரகத்திலிருந்து ஒவ்வொரு ஜீவனையும் காப்பாத்துறான் என்கிறதுனாலே தான் அவனுக்கு புத்திரன் அப்படிங்கிற பெயர் கிடைக்கிறது அப்படி புத்திரன்னா தனக்கும் தன் பையன் தன் மனைவிக்கும் பிறந்தவனுக்கு தான் புத்திரன்னு பேர் இல்லை துவாதசவித புத்திரர்கள்னு தர்மசாஸ்திரத்திலே காண்பிக்கிறது பன்னெண்டு பேர்கள் நம் சொந்தத்திலேயே இருக்கா அந்த பன்னெண்டு பேர்களுக்கும் புத்திரர்கள்னு பெயர் அதில் யாராவது ஒருத்தராவது இதை பொறுப்பு எடுத்துண்டு இந்த காரியத்தை செய்துட்டால் நம்முடைய தலைமுறையில் யார் யாரெல்லாம் பித்ருலோகத்தை அடையாமல் இருக்காரோ அல்லது நரக நரக சரீரத்தை எடுத்துக்கொண்டு வேதனைகளை அனுபவிக்கிறாளும் பிரேதமாகவே இந்த லோகத்திலே தெரிஞ்சுட்டுருக்காளும் அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சத்கதி கிடைக்கிறது நீ எங்களுக்கு கிடைச்சிருக்கே நீ கட்டாயம் இந்த தர்மத்தை செய்யணும் உனக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா கலிகாலமாக இருக்குது கலியில் எந்த காரியத்தையும் நம்மால் முழுசாக செய்ய முடியாது நல்ல நல்லவைகளை செய்து பலத்தை அடைய முடியாது போல இருக்கேன்னு நீ கவலைப்படுற ஒன்றும் பயப்படாதே சரி பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது எத்கிரகே வைஷ்யதேவச்ச எத்கிரகே துளசி சுபா எதங்கனே சுபா கௌஷ்ச நதம்பை பாததே கலிஹி களி ஒன்றும் பாதிக்காதுப்பா அப்பப்போ செய்ய வேண்டியதான சின்ன சின்ன காரியங்களை செய்துன்னு வந்தால் உனக்கு எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாது வைஷ்யதேவம் பண்ணி போஜனம் பண்ணணும் எந்த ஆற்றுல வைஷ்யதேவம் பண்ணி போஜனமானது நடக்கிறதோ அக்னிக்கு ஆகுதிகளை கொடுத்தோ பிறகு போஜனம் என்கிறது நடக்கிறதோ எந்த கிரகத்தில் துளசி பூஜிக்கப்படுறதோ எந்த கிரகத்தில் பசுமாடு இருக்கோ அந்த வீடுக்குள்ளே களி புகுறாது ஏச்ச விஷ்ணு கதா ரத்தாக ஏ ஸ்மரந்தியனிஷம் ஹரிம் ஏ சதாச்சார நிரதாக நதான் வை பாதத்தே கலிஹி யாரெல்லாம் விஷ்ணு கதையில் ரமிச்சிருக்காலோ பகவன் நாமாவை சொல்கிறது பகவான் நமக்கு உத்தரவாக பிறப்பித்த கர்மாக்களை யார் செய்கிறாலோ அவர்களுக்கு களி தோஷம் வராது ஏ சதாச்சார ஆச்சாரமாக ஒழுக்கத்தோடு யார் வாழ்க்கையை நடத்துகிறாளோ ஆச்சாரமாக யார் இருக்காரோ அவர்களுக்கு கலிபாதை கிடையாது சால கிராமசிலா கிரகே திஷ்டதி மானதா அத்தவா பாரதம் கேஹே నతం பாததே கலிஹி சால கிராமம் வச்சு பஞ்சாயத்தன போது எந்த கிரகத்தில் நடக்கிறதோ அந்த கிரகத்திற்கு கலி புகழமாட்டான் மகாபாரதம்னு சொல்லக்கூடியதான இத்திஹாசம் எந்த கிரகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துக்குள்ளே களி புகழமாட்டான் அதனால நீ பயப்படாதே சந்தத்தியபாவாத் பததாம் தூர்வா மாத்திராவலம்பினாம் தொங்காரஹஸ்தியமுபாலப்ய சந்தத்தியா சந்தத்தியாஸ்மான் சமுத்தரா ஆகினாலே நீ கலிதோஷம் இருக்குன்னு கவலைப்படாது கொஞ்சமாக காரியம் பண்ணினாலும் அதற்கு முழு பலனையும் கொடுக்கறதுக்கு பகவான் இருக்க அதனால் சந்ததிகள் என்பது கட்டாயம் ஏற்படும் புத்திர சந்ததி என்பது ஏற்படணும் அருகம்புலனுடைய நுனியில் கட்டப்பட்டு தொங்குற எங்களுக்கு நீ ஒரு விவாகம் பண்ணி கொண்டே ஆனால் எங்களுக்கு அதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் எங்களுக்கு செய்ய வேண்டியதான கர்ம காரியங்களே நீ கட்டாயம் செய்யணும் தஸ்மான்னோ பீதிரஸ்தீஹ யுகே பாபாத்மகே பிச்ச சீக்கிரம் கச்ச புவம் புத்திர மாசோயம் மாதவாஹ்வயா அதனாலே நீ ஒன்றும் பயப்படாத இது கலியுகமாக இருக்கேன்னு உனக்கு பயம் அவசியமில்லை நீ உடனே போ இப்போது மாதவ இப்போது வைசாக மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த காலம் திரும்ப கிடைக்காது அடுத்த வருஷம் செய்துக்கலான்னு தள்ளி போடாதே ஆயுஷ் யாருக்கு எப்போ எப்படின்னு தெரியல நீ இப்போ இருக்க உடனே போய் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணி கல்யாணம் பண்ணி கொண்டு எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் சர்வேஷாம் உபகாராய மேஷசம்ஸ்தே திவாகரே திரும்சச்சதுதஜ புண்ணியாக மேஷசம்ஸ்தே திவாகரே இந்த ஆகினாலே தான் இந்த வைசாக மாதம் என்பது அடிக்கடி கிடைக்காது அப்படிங்கிறதுனாலே தான் முப்பது நாளுமே புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே ஒரு நாள் கூட நீ வீண் பண்ணப்படாது நீ உடனே போய் இந்த வைசாக மாதத்தில் செய்ய வேண்டியதான பித்திருக்களை உத்தேசித்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ ஏகைகசியாம் கிருதம் புண்ணியம் கோட்டி கோட்டி குணம் பவேத்து ஒரு நாளைக்கு நல்ல புண்ணிய காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை செய்தால் அந்த புண்ணிய காலத்தினுடைய பெருமையினாலே கோடி க கோடி அளவில் பலன் கிடைச்சிடும் தத்ராபி சைத்திர பகுலா தரிசோன்றூ நாம் ச முக்திதா அதுக்குள்ளேயும் இந்த சைத்திர மாதம் தரிசம் சைத்திர அமாவாஸ்ய அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப புரணம் கொடுக்கணும் பிரியஷ்ட பிதேவானாம் சத்யோ முக்தி விதாயகா ஏவே பித்ரேன் சமுத்திஷ ஸ்ராத்தம் குர்வந்தி தத்தினே சோதகும்பம் பிண்டதானம் ததக்ஷய்ய பலம் லபேத்து அதுலேயும் வைசாக அமாவாசை அன்னைக்கு தேடி நாம் பண்ணக்கூடியதான காரியத்திற்கு ரொம்ப பலன் ஜாஸ்தி அன்றைய தினம் நாம் செய்யக்கூடியதான சோதகும்பமோ ஸ்ராத்தமோ அல்லது அந்த மாதத்தில் செய்ய வேண்டியதான இந்த விசேஷமான ஸ்ராத்தத்தையோ செய்வதனால போகாத பாபமில்லை கடை சுகத்தை அடையாத பித்திருக்களில் ஏவே பித்திரேன் சமுத்திஷ்ய ஸ்ராத்தம் குறுவந்தி தத்தினே தைஷ்கிருதம் துகையா து க்ஷேத்ரே ஸ்ராத்தம் கோட்டி குணம் பவேத்து அந்த ஒரு நாளில் செய்யக்கூடியதான அந்த பிதற்காரியத்தினால கயா க்ஷேத்திரத்தில் நூ கோடி ஸ்ராத்தம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது ஆகையினாலே இந்த காலம் கிடைக்காது நீ உடனே போ தஸ்மாத் ஜடிதித்வம் கச்சா எதா வா மா பவிஷ்யதி குருஸ்ராத்தம் பிண்டதானம் சோதகும்பம் மகாமதே நீ உடனே கல்யாணம் பண்ணி கொண்டு அந்த கர்மாவை நீ கட்டாயம் செய் அப்படின்னு சொல்லி அந்த கர்மா என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிற அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்